بها الحمد لله نحمده ونستعينه ونستغفره صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته Wow. வளமான சோர்வான நிலையிலும் எல்லா உலகத்தில் எல்லார் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாரா இன்னும் எங்கள் அருள் புரிந்து நாம் நல்லவர்களாக தூயவர்களாக அந்த வகையில எல்லாம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு மிக முக்கியமான நாலு வகை பக்குவங்களை தரவெல்லாம் சுமந்து வந்திருக்கிறது அந்த நாலு வகை பக்குவங்களையும் உங்களோடு அந்த நாலு வகை பேசுதல்களையும் உங்களோடு பேசிக் கொள்வது அந்த வகுப்பாளர்களுடைய நோக்கமாக இருக்கு முதல் வகை பக்குவம் முதல் வகை பேணுதல் அதாவது உள்ளம் ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக வேண்டும் உள்ளம் அவனுடைய கபடம் பொறாமை குரோதம் எல்லாவற்றையும் விட்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும் முதலாவது உடல் பக்குவம் இரண்டாவதாக என்னுடைய உடற்பை சுத்தப்படுத்தால் நம்மை தந்திருக்கிறான் மூன்றாவது வகை பக்குவம் அன்பானவர்களே நாமும் இதர உறுப்புகளை பக்குவப்படுத்தால் ரமலானை தந்திருக்கிறான் இறுதியான பக்குவம் சொத்து செல்வங்கள் பொருளாதாரங்களை சுத்தப்படுத்த அல்லா ரமலானை தந்திருக்கிறான் முதல் தன்னுடைய பக்குவத்தை பார்ப்போம் என்றால் எங்களுடைய ஆன்மாவை உள்ளத்தை சுத்தப்படுத்த அல்லாமல் அனைத்திருக்கிறார் நம்முடைய உள்ளம் சீர்பட வேண்டும் உள்ளம் சீரானவர்களே என்றால் நாம் என்னதான் செய்தாலும் அதற்கு பரிபூர்ணமான கூலி கிடைக்கிறார் அன்பான அல்லாவுடைய நல்லவையாளர்களே உள்ளத்தினுடைய சீர்திருத்தத்தான் எங்களுடைய அமல்களுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற சிந்தனை ஒரு உள்ளத்திலே இருக்கிறேன் எதை செய்தால் கல்வி கொடுக்கிறேன் ஒரு நோவாளி நோம்புகள் இருக்க வைக்கிறேனா ரமலானுடைய காலத்துல தர்மம் கொடுக்கிறேனா என்ன செய்தாலும் இது உள்ள எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை கூடிய தர பொருத்தமான கூலி தருவதற்கு ஏற்றமான அளவு நான் செய்த அவர்களுக்கு முழுமையான கூலி தரக்கூடிய படைத்து ரப்புதான் என்பதாக இந்த உள்ளத்தால் ஒவ்வொரு விடயங்களையும் தூய்மையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சிலர் தெரியுமா உள்ளங்களால புரோதங்கள் விரோதங்களை வைத்துக் கொண்டு கைகளால் எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் உடம்புகளால் மாணக்கா செய்து கொள்கிறார் கையில் கை ஒன்று உண்மையான ஒற்றுமை உடம்பு உடம்பு ஒன்று செய்து கொள்வதில் உண்மையான ஒற்றுமை உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் குரூரங்கள் விரோதங்கள் அப்படி இருக்கிறதா இருக்கும் வருகிற நோக்குகள் வருகின்ற தரம் சொல்லிக் கொள்வது மனிதர்களுடைய சீர்திருத்தத்தான் சுவர்க்கம் செல்வதற்கு சிறந்த வழியாக சொல்லலாம் அனைவசலம் சொன்னார்கள் உடம்பே ஒரு சதைப்பு இருக்கிறது அது சீராக இருந்தால் ஏன் எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும் அது சீர்கட்டு போனால் அது நாசமாகி போனால் அவனுடைய ஏழைய உறுப்புகள் எல்லாம் நாசமாகிவிடும் உள்ளத்தே ஒரு உறுப்பு இருக்கிறது அது சீராக நல்லதாக இருந்தால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் சீரானதாக இருக்கும் கண்ணாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் எல்லா உறுப்புகளும் சீரானதாக இருக்கும் அது சீறு கெட்டு போனால் கண்ணியமானவர்களே அது நாசமாக எவ்வளவு சீராக இருந்தால் எல்லா உறுப்புகளும் சீரானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அது எந்த உறுப்பினரும் தெரியுமா என்றால் வார்த்தையை பார்த்து சொன்னார்கள் அதுதான் உள்ள வந்தாலும் தாக்கம் செல்லும் பல வகையான உள்ளங்களை நம்ம பார்க்கிறோம் கல்வி மறியும் சிலருடைய உள்ள நோயாளியான உள்ள நோயுள்ள அந்த உள்ளத்துல நன்மைகளை விதைக்கலாம் அது அப்படி அல்பமான சொல்றான் அவருடைய உள்ளங்கள்ல நோய் பிடித்திருக்கிறது அவருடைய நோய் தான் கூடுமே தவிர அவருடைய உள்ளங்களை தீர்ப்படுத்துகிறார் இன்னும் காட்டுறான் கல்லா பல்வான அலா அவருடைய உள்ளங்களில் அதாவது தூர்படித்திருக்கிறது அவர்கள் செய்து கொண்டிருப்பதன் வினையின் காரணமாக செய்து கொண்டிருக்கிற அவர்கள் காரணமாக உள்ளம் கடற்குடிக்கு நாசமாக இருக்கிறது நன்மைகளை இதை செய்கிறார் இன்னும் சில உள்ளங்களை எல்லாம் சொல்கிறார் அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு விட்டான் இன்னும் சில உள்ளங்களை எல்லாம் சொல்கிறார் கல்வி வஜில் நடைபெறக்கூடிய உள்ளம் கல்வன் சரி இதேற்றமான உள்ளம் அல்ல பசு அலப்புறான சொல்றான் சிறந்த உள்ளத்தை சொல்றான் يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم நாளைய கையாமக்கூடிய நாளையில இந்த உலகத்தில் அந்த நீமானவர்கள் யாரும் உதவி செய்யலாம் நாளை வறுமை நாள் அல்லா சொல்கிறான் எந்த ஆத்மாவாலும் எந்த குடிமக்களால் எந்த பிள்ளை குட்டிகளால் எந்த உதவியே செல்ல முடியாத புரோஜனத்தை தர முடியாத அந்த நாளிலே அல்லாவுடைய ஈரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஈரமான சாந்தியான உள்ளவருடையவர்கள் மக்கள் அதுதான் ஹலத் இப்ராஹிம் மலை இல்லாவுடைய உள்ளதம் போல இது இப்ராஹிம் அலிஸ்லாவர்கள் விதமாத்திரமான சாந்தியான நல்ல உள்ளத்தோடு அல்லாஹை வந்தடைந்தார் இதெல்லாம் பரிசு தரப்போகிறார்கள் உள்ளம் நல்ல உள்ளமா சீரான இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம் உள்ளம் குறுகிய ஒரு வாகனத்தில் இருக்கு சிறுடைய உள்ளம் தோட்டத்தில் சிறுடைய உள்ளம் வீட்டில் குறுகிய உலக ஆசை உள்ளது உலக முழுமையான ஆசை அல்ல உலகிய ஒரு ஒரு வகையான சிறு ஒரு வாகனம் எடுத்திருப்பார் அவருடைய ஆசை என்னன்னா வாகனத்துல உடனே பரவாயில்ல கலியை கொண்டு வச்சு தூசி பரவக்கூடாது வீட்டை பூட்டினா தூசி வெளியில கூடாது உள்ள போய் லேச திருடப்படாது அவர்கிட்ட உள்ள வாகனத்துல இன்னொரு உள்ள வீட்டு மீது வீட்டை யாரும் பிரிவிடக்கூடாது வீட்டை யாரும் வீட்டுக்கு கூரையில் ஏதாவது எழுத விடக்கூடாது ஈமான் உள்ள மக்களே அல்லாவும் பயந்து முன்னால் இருந்த மக்களுக்கு இமாமன மக்களே முன்னால் இருந்த மக்களுக்கு ரமலானை நோம்பை நாங்கள் ஏழு கடமையாக்கினோம் என்று அல்லா நோக்கத்தை சொல்கிறான் முன்னாள் சமூகத்துக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு அல்லா நோம்பை கடமையாக இருக்கிறான் என்று அல்லா எங்களை விழுத்தி அந்த புராணத்தில் எழுதிவிட்டு நீங்கள் அல்லாவை பயந்தவர்கள்தான் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கியவர்களாக மாறலாம் என்று செய்தி எல்லாம் சொல்லிக்கிறார் நோமனாளுக்குள் அல்லாவுடைய கை தர்மத்தை வழியிலே வேண்டாம் உள்ளம் எனவே நோக்கம் நோமம் என்பதனுடைய நோக்கம் அவனுடைய உள்ளம் தீராக முதலாவது உள்ளத்தை தீராக ஒரு பாவம் செய்வதாக இருந்தாலும் இந்த உள்ள அமைந்தாலும் ஒரு மனிதன் கையால் ஒரு தவறு செய்கிறார் காலால் ஒரு தவறு செய்கிறார் நாவால் ஒரு தவறு செய்கிறார் காலால் ஒரு தவறு செய்கிறார்னா அதை செயல்படுத்த முன்னால உள்ள அங்கீகாரம் கொடுக்கும் இதை நீ செய் நீ இதை செய் என்று உள்ள அங்கீகாரம் கொடுத்தாலும் தான் பாவம் உள்ள அங்கீகாரம் கொடுக்க இது வெறுப்பும் இதை செய்யக்கூடாது இதை செஞ்சா நீ ஆபத்துல விழுந்துருவாய் இந்த கேவலத்தில் ஓதுவாய் மறுமையே நஷ்டம் சுவர்க்கம் ஓடலா என்று உள்ள பயமும் காட்டினா ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த பாவம் எனவே எங்களுடைய உள்ளம் எங்களை பாவமான செயல்களில் பயமும் காட்டுதா அல்லது பாவமான செயலை யாரும் பார்க்க போறோம் மறுமையில எப்பவுமே நடக்க போகுது மறுமையில எப்ப கேள்விகளை கேட்கிறது யாருக்கு எங்களோட உள்ளம் எங்களையே நியாயப்படுத்துகின்ற எத்தனையோ உள்ளங்களை பார்த்திருக்கிறோம் அன்பானவர்களே அப்படியான உள்ளமாக உள்ள இருக்கக்கூடாது எங்களை நியாயப்படுத்த உள்ளமாக இருக்கக்கூடாது எங்களை சாந்திப்படுத்தக்கூடிய எங்களை மறுமையை சுவருக்கத்திலே கொண்டு போய் போகக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் முதல் வகை உள்ளத்தை முதலாவதாக ஆன்மா அதாவது மிக முக்கியமாக அந்த கல்வி சரிமாக உள்ளது உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறவரால் வாசலால் இருக்கிறது அல்லாவின் உள்ளங்களுக்கு அமைதிய நிம்மதிய சந்தோஷத்தெல்லாம் நினைச்சு அல்லாவுக்கு செஞ்சுவாங்க அல்லாஹ் ரொம்ப அல்லாத சிந்தனையோட இருக்கிறீங்களே இதுதான் நம்மளோட உள்ளத்துக்கு அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அந்த பொலிட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல் அந்த நாடு இந்த நாடு கண்டிப்பான உள்ள சீரகண்டு போயிடும் ஈமான் எங்கேயோ போயிடும் சிலர்கள் விடைஞ்சு வரைக்கும் மறக்கு அண்மையில ஒரு திருமண வீட்டுக்கு போனா ஒரு அரசியல்வாதி வந்து இலங்கையில உள்ள முக்கியமான பிரதேச சபைகளை அவர் காரணத்துக்கு சொல்லுகிறார் தெளிவானவர்களே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூப்பிட்டு கேளுங்க சொல்லலாம் வளைய செல்லம் அவங்க எத்திர வருடம் வாழ்ந்தாங்க மக்காவுடைய மதினாவுடைய எத்திர வருடம் உருவாகி அவனோட பிள்ளைகள் செல்வேறு ஆண்பிள்ளைகள் செல்வேறு பெண் பிள்ளைகள் செல்வேறு எத்தனை மனைமாறு எத்திராமான திருவள்ளம் கிடைச்சாங்க எத்திராமான வழிபாட்டம் கிடைச்சது கொஞ்சம் சுருக்கமான பிரச்சனைகளை கேட்டு பாருங்கன்னு தெரியாது எது தெரியுமோ அது தெரியும் எது தெரியக்கூடாது உலகத்தோட மட்டும் சுருக்கி போறீங்களோ அதை மட்டும் பாடமாக்கி உலகத்தை கருத்து அதை பாடமாக வேணாம் சில விஷயங்கள் பாடமாக காரணம் ஆனா கல்வி சலிமாக இயக்கமான உள்ளத்துக்குரிய மக்களாக நான் நீங்கள் வாழ்க்கை அன்பாளர்களே இரண்டாவது மக்குவோம் இந்த உடம்பை உடம்பை மக்குவம் இருந்தாலா நோவை வயிறு உடம்பால் நோம்பு உடம்பை மக்குவம் ஏழைகளுடைய பசியை இந்த உடம்புக்கு உணர வைக்கிறோம் நோயாளிகளுடைய பசியை இந்த உடம்புக்கு உணர வைக்கிறோம் நோயாளிகளை அல்லது ஏழைகள் ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரத்தில் சாப்பிடாமல் இப்படித்தானே பத்திருப்பார்கள் நான் மூணு நேர உணவு இல்லாமல் இப்படி பத்திருக்கிறேன் என்று நாங்கள் யோசிப்போம் அல்லாதவர்களே அந்த ஒரு பசியை உணர்த்துகின்ற அந்த பக்குவத்தை வளர்க்கின்ற நோம்பாக என்னுடைய எனவே உடல் ரீதியான பக்குவம் நோம்பு உடம்பால் தொழுகை தொழுகை நிறைவேற்றுகின்ற உடம்பால் இதர வணக்கங்களை இந்த உடம்பால் நாம் செய்கின்ற உடம்பாளர்களே அது மாத்திரம் உடம்பால் தாய் பார்ப்பதை உடல் பார்ப்பார்கள் அவருடைய செல்வத்தில் அவருடைய கழுவ வேண்டும் வயதாகி வயதில் இருந்தால் அவர்கள் கண்விலங்காமல் கையால் பிடித்து கூட்டிச் செல்ல வேண்டும் அவருடைய உடம்புகளை கழிவிட வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும் ஒரு தாயின் தகவலுடன் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல வீட்டை அல்ல தோட்டத்தை அல்ல ஜொப்பை அல்ல ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளையிடத்தில் எதிர்பார்ப்பது என்னுடைய அன்பு மகன் என்னுடைய அன்பு மகன் என்னுடைய ஈர குழந்தை எனக்கு பக்கத்தில் இருக்கோடு என்ன ரூம் போகும்போது என் பிள்ளை கைய பிரிஞ்ச நிலைமையில ரூம் ஓடும் ஏட பிள்ளை மடியில நான் தலைய வச்சதுல ரூம் ஓடும் ஏட பிள்ளை எனக்கு களிமாவை சொல்லி ரூம் ஓடும் ஒவ்வொரு தாய் சாப்பிட்ட ஆசை நடக்குது நோயாளி ஆகிட்டா ஹாஸ்பிட்டல கொண்டு போட்டுவாங்க எங்களை சமூகத்துல யாரையும் பார்த்தோம் யாருமே கிடைக்கல பார்த்து மத சகோதரத்துல ஒரு ஒப்பிலிருந்து பார்க்கிறோம் பார்த்து தெரியாது அவங்களுக்கு கரிமாவா தெரியும் சொல்லி கொடுக்க ஏதாவது முன்னப்பி நாய்தான் அன்பானவர்களே தாய் அவங்களுக்கு யாரும் பெரிய சுலபம் இல்லை எங்களை எவ்வளவு காலம் பார்த்த தாய் தான் இப்ப பிள்ளைகளை பார்ப்பதாக தேசியம் ஒரு காலத்துல கஷ்டம் விஷயத்துக்கு நிறைந்த காலம் காடுகள் நிறைந்த காலம் காட்டில் உள்ள மிருகங்கள் நாம் சோதரமாக வீட்டுக்குள்ளே நடமாடுகிற காலம் அந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பார்கள் பாம்புகள் நாம் வீட்டுக்குள்ளே குடிநிற்கின்ற காலம் மூதாதையர்கள் எங்களை பெற்று வளர்ப்பார்களா இல்லையா வந்து விட்டால் வாகனங்களை தோல்லை சுமந்து கொண்டு பல மலர்ச்சியானங்கள் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பிள்ளைகளை கொண்டு செல்வார்கள் வந்திருக்காங்க இத்தகைய தியாகம் செய்த தாய்க்காக ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் வைத்திய சாலையில் போய் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாதா அப்படி பார்க்கவில்லை என்றால் நாம் உண்மையான நன்றி உள்ள குழந்தைகளா அம்பாளவர்களே எனவே இந்த உடம்பால் செய்யக்கூடிய அடுத்த வகையான பக்கோரமானுடைய காலம் தாய் சாப்பாடு அதிகமாக துவா செய்யக்கூடிய காலம் தாய் சாப்பாடு சிறுமத்தில் அதிகமாக உருவடக்கூடிய காலம் யார் யார் தாய் சாப்பாடு மௌத்தா இல்லாதோ அவங்க ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க முஸ்லீமுப்பா செய்யுங்க அவங்க மக்களுக்கு நிறைய தர்மங்களை கொடுங்க யார தாய் சாப்பாடு மௌத்தாக மயாத்தோடு இல்லாமலோ அவங்க உங்களோட இருந்தா நல்ல முறையில் கொடுங்க உங்களை இல்லையா வேறையாக இருக்கிறோம் நான் உடைகிறாங்க தங்கச்சி உடைகிறாங்க அல்லது தம்பி உடைகிறாங்க அல்லது மச்சான் உடைய எங்க வெளியில இருக்கிறாங்கடா கண்ணியமானவர்களே நீங்க அவங்களுக்கு தாராளமாக கொடுத்து கவனிச்சுப்பாங்க தங்கச்சி தாராளமாக செலவழிக்கிறா நாங்க கொடுக்க வேண்டும் தேவையில்லையே ராசானை நல்லா வாப்பா பாதுகிறா அவ எந்த குறையும் இல்லை நான் கொடுக்க தேவையில்லை அப்படி யோசிச்சுவான் கண்ணியமானவர்களே அவர்கள் திருங்கிறது கொடுத்தாங்களா இல்லையா உங்களுக்கு அதான் இல்ல உங்களை தாய் அவர்கள் உங்களை பெற்றோருக்கு வாங்க போகுமா நீங்க பணம் செய்யங்களா இல்லையா நல்லா அவங்கள்ட்ட கேட்க போறோம் இது கண்ணியமானவர்களுடைய காலம் தாய் சாமப்பட்ட நெருக்கங்களை ஏற்படுத்த தாய் சாமப்பட்ட துவாக்களை அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால் அது அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்க அடுத்த கண்ணியமானவர்களே அடுத்த மூணாவது வகையாக பார்ப்போம் நம்முடைய நாவு உட்பட ஏனைய உடல் உறுப்புகள் நாம் சீர்திருத்தம் ரமதானுடைய காலங்களை வள வள நடைபெறக்கூடாது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடாது எல்லாவற்றையும் கேட்கக்கூடாது ரமதானுடைய காலங்களை பஜார்களை சுற்றி இருப்ப தவிர்த்து ஏனைய காலங்கள் பஜார்ல இருக்கிறவங்க வேற வேற இடங்கள்ல குந்தி கொண்டு கதைச்சி கொண்டு இருக்கும் அங்க எல்லாம் என்ன கதைக்கப்படுது கொரோனா பயானா அதிர்ந்தா இல்ல கண்ணியமானவர்களே அங்க யாரையாவது ஒரு பலாய் கதைக்கப்படும் தேவையில்லாத விஷயம் கதைக்கப்படும் அங்க போய் நன்மைய முழுமையான நன்மையை நோம்புடைய நன்மை எழுதுவதற்கு அதனால அப்படியான நேரங்கள்ல காலத்தை கழிவார்கள் ரமதானுடைய காலத்தில் உடல் உறுப்புகளை பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் வீண்டு வீண் விஷயங்கள் அதில் ஈடுபடாதீங்க பேச்சு அனுமதிக்கப்பட்ட பேச்சா இருந்தால் ஆர்வமான பேச்சா இருந்தால் அது மிக மிக குறைவான முறையில் கொள்ளும் ரமதானுடைய காலம் ஆர்வமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளும் ஆனால் பேச்சு சொல்வாங்க எனவே நாம பாதுகாத்து யார் நம்ம மனதில் நோம்படி நடக்கலாம் முஸ்லீம் இருக்கிறது முஸ்லீம் அல்லாமல் சின்ன இருக்கட்டும் பெரிய பிள்ளையாயிருக்கட்டும் உறவாயிருக்கட்டும் உறவு இல்லாமல் எங்களுடைய பாசை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு பாசை பேசக்கூடியதாக இருக்கட்டும் மனித இனமாக இருக்கட்டும் நிறுவனமாக இருக்கட்டும் எதிரையில் மனது உடையாக இன்னொன்று காமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவனுடைய காலங்கள் நடந்து கொள்ளார் அன்பாளர்களே சங்கையான மரியாதையான சிலர் சிலருக்கு நோயை சிலருக்கு மார்க்கத்தில் அல்லது நோயாளி தீர்க்க முடியாத நோயுள்ளவர்கள் பெண்களாக இருந்தால் மாதங்களாக இருந்தால் அவருடைய காலங்களில் நோவுகள் காலங்களில் நோம்ப விட்டார் நோவுகள் தந்ததற்கு இதர காலங்கள் பலாக்கியோ நோம்பு இல்லாதவை எங்களுடைய பிள்ளைகளை கூட நான் காட்டிக்கிறோம் பஜார்ல பப்ளிக்கா சாப்பிடுவோம் ஒரு முஸ்லீம் ஒரு அந்நிய கடைக்கு போய் பப்ளிக்கா சாப்பிடுவோம் அவங்கள மனதில் எங்களை பெருமை இன்னைக்கு சில இடங்களை பார்க்கிறோம் நினைக்கிற வேறு வகையாக பாதைகளை நிற்பாட்டி பயப்படுத்துறது நல்ல விஷயம் எங்களை மார்க்கத்துக்கு இருக்காது அதனால ரமலானுடைய கண்ணியத்தை பிரத்யேகமான முறையில ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லுங்க கண்ணியமானவர்களே உடல் உறுப்புகளை பக்குவமான பொருள் ஆழமான பேச பேசுங்க ஆமாத பேசுகிற பேசாதீங்க காது கொடுக்காதீங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் கொரோனா ஓதுவீங்க இந்த நாவல கொரோனா ஓதுங்க துவாக்களை ஓதுங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க குருவானுடைய அல்வா சாலை ஹபி செப்போடைய சட்டங்கள் நல்ல விஷயங்களை பேசிக்க கேளுங்க அடுத்த பக்குவம் நாலாவது முறை பக்குவம் ரமதானே மிக முக்கியமாக அல்ல பொருளாதார உங்கள் கீழே விழுது அதுல இடையில கீழே வருது சாதாரண ஏழைகள் மட்டுமில்ல கீழே விழுந்திருக்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை மில்லியனாக இருந்தவர் மிகப்பெரிய கோயில் அதுபுறாக இருந்தவர் மிகப்பெரிய கட்டளைகளை நடத்தியவர் எல்லாம் கீழே அப்படியா ஒரு கட்டத்துல ரமதான் நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் எந்த முறையும் இல்லாம அந்த மக்கள் கஞ்சிகளை மாதிரி முன்வாதிக்கிறார் கஞ்சி காய்க்கப்படுறது எங்களை வீட்டுல எல்லா வீட்டிலையும் ஒரு நேரம் அல்ல கண்ணியமானவர்களை இப்ப போனால நாலஞ்சு நேரத்துக்கு நாலஞ்சு நாளைக்கு சாப்பாடு எல்லா தெரியும் அது தவிர தர்மந்தர்கள் நல்ல மனம் படைத்தவர்களுடைய உதவிகள் தாராளமாக ஊருக்கு வந்து ஆனா இதே கட்டத்துல யோசி பாருங்க எத்தனையோ பேர் சகருடைய உணவை சாப்பிட்டு கொள்ள முடியாம நோம்புகளை தோடு கொள்ள முடியாம கஷ்டமான நிலை நிலையிலிருந்து எங்கட கட்டி விளங்காம இருக்கலாம் கொஞ்சம் தேடி பாருங்க சூழ்நிலையில் எங்களை குடும்பத்துக்கு இருக்கலாம் ஊருக்கு போகிறவர்கள் ஊருக்கு இருக்கலாம் சிலர் வெட்டப்படாம கேட்பாங்க ஆனா உங்களை நல்ல முறையில் இருந்து அவங்க சேர்க்க விடப்படுவோம் நாம கேட்டா என்ன ஒரு கஷ்டமான அடையாளம் வருவாங்களோ நாம் கேட்டா என்ன நாலு பேர் சொல்லி விடுவாங்களோ என்ன மரியாதை இருக்கிற மரியாதையை போயிடுமோ என்று சொல்லி நிறைய யோசிப்போம் அதனால அப்படியானவங்கள நீங்க கேட்டு முக்கியமானவர்கள் அவங்க தர்மங்களை நிச்சயமான தர்மத்துல பழக்கத்தை எனவே பொருளாதாரங்களை சுத்தப்படும் பள்ளியில கடமை செய்யக்கூடிய மாதிரி அதற்கு அதே போல உங்களுடைய கடையில வேலை செய்ய இருப்பாங்க தோட்ட துறவுகள்ல அல்லது உங்களை கீழே விடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பவானத்துல டைவர் கண்ணியமா ரமதானுடைய காலத்துல அவனோட மனங்களை சந்தோஷமா இருக்கும் அவன முகத்துல திருப்பி இருப்பாய் அவர்களுடைய ஹத்தியாக்கள் ஒரு பகுதியை ஒதுக்கு இருக்கும் தக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தான் அவங்களோட தக்காத்துல ஒரு பகுதி உங்களோடு இருக்கிற வேலை செய்யறவங்க உங்களோட கீழே இருக்கக்கூடியவங்க யாராவது முக்கியமானவங்க அப்படியான தகுதி இருந்தா அவங்களை ஒப்படுத்தும் எவ்வளவு பேர் சேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க ஆனா காலையில போய் பார்த்தா சுபோதரோட அவங்களுடைய கருத்து இல்லை வெறும் சாயத்தை ஏதாவது மேல பார்த்து ஒரு காலம் நாம எங்கேயாவது காலையில தாங்க முடியல கடைக்கு போய் ஒரு எங்க வெங்கப்படுத்துறோம் எது சொல்ற கனிமானவர்களே ஊரை விட்டு ஊரு தாண்டி பிள்ளைகள் இல்லாம இல்ல மனைவி இல்லாம இல்ல சொந்த ஊர் இல்லாம இல்ல எல்லா இடத்தையும் விட்டு விட்டு ரமதானுக்கு சில நாட்கள் இப்படியாக ஒரு இடத்திலே தங்கி வேலை செய்கிறார்கள் சாதாரணமானவர்கள் ஏழைகளுடைய அப்படியே விற்பனை அவர்கள் சாதாரணமாக கொள்ளிகளை பத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வறுமையான ஒரு நிலை அல்ல எங்களை கஷ்டத்தை காட்ட நீங்க நூறு ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சந்தேகமே இல்லை கிடைக்கும் ஆயிரம் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் கிடைக்கும் சந்தேகப்படலாம் கனிமாளர்களே அது மாத்திரமல்ல நாம் கொடுப்பதெல்லாம் கிடைக்கும் நாம் கொடுப்பதெல்லாம் சேமிப்பு தான் எல்லாம் அவங்களுக்கு உதவி தராமல் தான் அதாவது செலவழிக்கிற எல்லாம் எங்களை டிபாசிட் தான் எங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும் அதனால கண்ணியமானவர்களே கொடுக்க உங்களோட பொருளாதாரத்துக்கு உங்களோட தொழிலுக்கு உங்களோட வீட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நாங்க தொழில் செஞ்சுட்டு நாங்க குடும்பம் பிள்ளை மட்டும் சாப்பிட்டு இருந்தா எங்கட பிள்ளை எங்கட மனைவி எங்கட குடும்பத்துல துவா மட்டும்தான் எங்கட வீட்டுக்கு கிடையாது எங்கட வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் வீட்டுக்குள்ள துவா செய்வான் ஆனா நாலு பேருக்கு ஊர்ல நாலு இடத்துக்கு பக்கத்து பக்கத்து ஊருக்கு எங்கட குடும்பத்தில் இருக்கிற எல்லா பக்கத்துக்கு போகும்போது எல்லா பகுதியான உள்ள மக்கள் எங்களுக்காக போறாங்க அதுதான் மிகப்பெரிய உருவம் எனவே கனிமாளர்கள் அப்படியான ஒரு அமைப்புல எங்களை பொருளாதார பாதுகாப்புகள் அதிகமாக தரவு கொடுப்போம் ரமதானுடைய காலம் மிக முக்கியமான காலம் எத்தனையோ ஏழை மக்கள் எங்களை வீட்டுக்கு வருவாங்க யாரையும் வெறுக்கையோ விரண்டார் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா பரவாயில்ல அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க இருந்ததை நான் கொடுத்துட்டேன் திரும்ப வரக்குள்ள வாங்க என்ன செய்ய உங்களால ஏழுமானதை இதுதான் திருச்சி நீங்க அனுப்புங்க அவங்க சிலர் என்ன கொஞ்சம் தர்மத்தை பக்கம் இந்த பக்கம் இந்த வந்துடப்பட ஆயிரம் இந்த ஊருக்கு அவரை வீட்டுக்கு அல்ல ஊருக்கு வேண்டக்கூடியவங்க பலர் நடிக்கிறாங்க அது வர விஷயம் நான் சொல்றது எனவே கேட்டோரை யார் வைகவானான் கேட்காமல் ஒரு பகுதியமாக இல்லை நிலவை வைக்கிறார் வரை கண்ணியமானவர்கள் அல்லாமல் கண்ணியமான முறையில் பயன்படுத்துவோம் நம்மதானுடைய கண்ணியத்தை நாமே எப்படி பேருதலாக நடந்து கொள்வோமோ அந்த பிள்ளைகளையும் பேருதலாக நடந்துங்க மனைவி விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க பெற்றோருடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க அது பார்க்கவே பிள்ளைகளை கூடுதலாக கண்டான் நம்மதானுடைய காலம் எங்களுக்கு தெரியும் பாடசாலை விடுமுறை பள்ளிக்கூடங்கள் விடுமுறை பிரைவேட் கிளாஸ்கள் பொதுவாக இல்லை சரியான ஒரு பிள்ளைகள் அதிகமாக கோபம் குறைக்கலாம் முதல் கோபம் கிளாஸ் இப்ப கிளாஸ் இல்ல பிள்ளைகள் கோபமோட தான் காலப்படும் அதனால அந்த விஷயங்களை கூடுதலாக விட்டு கற்காங்க அவங்க பிள்ளைகளை தனியாக ஒரு ரூம்ல இரவுலையோ பகலையோ கூடாது நீங்க எல்லாம் கூட்டா இருக்கிற இடத்துல அல்லது நானா பத்தி இருக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு அமெரிக்கான ஒரு ரூம்ல வைங்க இரவில அவட பிள்ளைக்கு பக்கத்துல போட வச்சுக்கப்படுங்க பிள்ளைகளுக்கு போட கொடுக்காத இரவில தாய் சாப்பாடு பொருட்காரிகள் உங்களுக்கு பக்கத்துல போட வச்சுக்கணும் கனியமான தெளிவு ஆகும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடந்திருக்கிறது சில தாய்மார் கண்ணி வலிப்பாங்க இந்த போன் என்ன பிள்ளை எங்கேயோ கொண்டு போய் சொல்லுவோம் போன் கொண்டு போவீங்க தாயும் தந்தையும் வாங்கி கொடுத்த போனால்தான் உள்ள போச்சு நண்பானவர்களை நான் மிக நீண்ட நேரம் பேச இல்லை சுருக்கமான சில விடயங்கள் நான் ஞாபகப்படுத்தினேன் நேற்று ரமலானுடைய காலத்தில் கண்ணியமான நம்ம கழித்துக் கொள்ளுங்க ரமலானுடைய காலத்தில் முக்கியமான நாள் வரை பக்குவம் நினைப்படுத்து முதல் வகை பக்குவம் கண்ணியமானவர்களே எங்களை உள்ளத்தை பக்குவப்படுத்திக் உள்ளத்தை சீராக்கி உள்ளத்தை சீராக்கமா நாங்க தொழுதாக உணவு பிடித்தாலும் எவ்வளவுதான் தர்மம் கொடுத்தாலும் நிச்சயம் அது கூலி கிடைக்கும் இரண்டாவது உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் உடம்பை சுத்தப்படுத்திக்கணும் தாய்மா பண்ணோட எதிர்மத்தில் அதிகமாக வெளிப்படுங்க மூன்றாவது வகை உடல் உறுப்புகள் கண் பார்வை காலால் கேட்கிறது பேசுறது நடக்கிறது எல்லா விஷயத்தையும் சீராக அதுதான் பொருந்துவானா ஒரு மூச்சு விட்டாங்க தான் பொருந்து கொள்வானா ஒரு பார்வை இந்த பார்வையெல்லாம் புரிந்து கொள்வானா இந்த பார்வை நன்மையா தீமையா நான் கேட்கிறோம் இந்த கேள்வி நன்மையா தீமையா நாங்க அவரோட கதைகளோட ஒரு அரைமணியான கதைச்சது நன்மையா தீமையா ஒவ்வொன்று யோசிப்பு காலத்து கதைக்கும் அடுத்ததாக நியமானவர்களே பொருளாதாரங்கள் வந்ததற்கானவர்களை சுத்தப்படுத்த தினமான தர்மம் கொடுங்க நிச்சயமா பொருட்கள் தர்மம் கிடைக்கும் எந்த ஒரு கொடுங்க நிச்சயமா வரவில்லை தருவார் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறேன்னு இருந்தா யாரும் கொடுத்து போடுச்சு சொல்லுவோம் ஆயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்த மாதிரி கதை கதைப்பாங்க அப்படியா நம்ம யார் தர்மம் கொடுக்க வேணாம் தொழிலை காட்டலாம் எல்லா தரமான கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமே மாற்றலாம் கொடுங்க எனவே கண்ணியமானவர்களை கண்டித்து நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க இனி நிறைய மக்கள் கஷ்டங்களோடு இருப்பாங்க ஈட்டபலம் இல்லாம நோம்பு தரப்புக்கு ஏற்பாடு இல்லாமல் உங்களால் முடியுமான உதவிகளாக அவங்க செய்கிறீங்க நிச்சயமாக அதாவது பொருளாதாரங்களை செய்வான் ரமலான்ல முக்கியமா ரமலான் எதிர்பார்த்த நாலு வகை பக்குவங்களை எல்லாம் முக்கியம் என்ற வார்த்தையை ஏற்படுத்துவான் எனவே மசாலா இந்த ரமலானை நல்ல வகையை பக்குவப்படுத்தக்கூடிய கூறுகளை இறைவாய் சேர்த்துக் கொள்வாயாக யாவா வகையான பக்குவங்களை எங்களுக்கு வந்துடுவாயாக யாவா எப்படி நோம்பை அதே போல இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாவது எதிர்கால சந்ததியை நல்லவர்களாக தருவாயாக பொறுத்து والی پر سبوت کروایا ہے ان اور سبوت کروایا ہے ضرور کا حقیات کی رہے رو آئی ہے علماء صلی اللہ علیہ وسلم سبوت کروایا ہے ہرے بھومی بھولی در قلی روان سے کچھ روا کے لئے سبوت کروایا ہے پڑے کرے کے لئے سبوت کروایا ہے ضرور آپ کی آن کا سنکل شریع اور سے ضرور سبوت کروایا ہے مگر برطمان اور رہے کے لئے سبوت کروایا ہے مگر برطمان ہر سے برطمان ہر سے موقع کروایا ہے دعائی سنکل کرتے ہیں व्यायाम है हाँ